الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் தாராவுடைய சொந்தமானதாகும் சலாம் என்ற கருணையும் சலாமை நெய்தேற்றமும் எங்களுடைய தலைவர் வேதாந்த அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சோழர்கள் அனைவரும் மீது உண்டாவதாக தெரியக்கூடிய வேளாண் சகோதரர்களே பெரியவர்களே அல்லாவுடைய ஆணவனுடைய கட்டளைகளை உறுதியாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியெடுக்கும் அப்பா உங்களுக்கு வந்திருந்த கட்டளை இருந்தேன் கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே பெரியவர்களே இந்த உலகத்திலே ஆக தகுந்த படைப்பாக மனிதன் நல்லா ஆக்கியிருக்கிறார் இந்த மனிதனுக்காக வேண்டிதான் இந்த இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை நல்லா செய்ததாக அல் குரானின் மூலம் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அல்லாஹ் மாப்பின் ஆசி ஜமியா இந்த ஏழு வானம் ஏழு பூமி இந்த வானங்கள் இந்த பூமிக்கு இந்த வானத்துக்கு பூமிக்கு மேற்பட்ட அவ்வளவு ஏற்பாடுகள் வேளாண் சகோதரர்களே பெரியவர்களே அவ்வளவையும் உங்களுக்காக உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக தான் செஞ்சிருக்கிறோம் என்று அது ஆணின் மூலம் ரொம்ப தெளிவாக நாங்க விளங்கக்கூடிய மாதிரியாக விளங்கப்படுறோம் நாங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் எங்களுக்கான இவ்வளவு பெரிய ஏற்பாடு என்ன உணர்வோட அவன் இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கிறானா இல்லைன்னா சும்மா செஞ்சிருக்கிறான் கண்ணியக்கூடிய அல்லா எங்கள் அனைவரையும் அவன் விரும்பக்கூடிய நல்லறியாருடைய கூட்டத்தில் ஆக்கி வைப்பான் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே அல்லாவோட தப்பிமுடி நன்மை செய்யக்கூட உடனே அதன் ரிசல்ட் அதனுடைய முடிவு பார்க்க இமாம் மூசரி ரமத்துல்லாலே சொல்றாங்களே وخالق النفس والشيطان وعصيهما وإنهما محضاك النصح فاتهمي நப்சுக்கும் சைத்தானுக்கும் மாற்றம் செஞ்சு கொண்டே இருக்கும் நப்சுடைய பெரிய நிலவோ அந்த இரும்பு தேவை ஷெய்தானுடைய மதாசிலும் செய்தான் ஷெய்தான் எந்தெந்த வழியாக வந்து எங்களை அட்டாக் பண்றான் எங்களை தாக்குறான் அந்த இரும்பு தேவை இரும்பு தேவை அறிவு தேவை அக்காய்வு சேர்த்தான் சேர்த்தானுடைய சூழ்ச்சிகள் இதை இதை படிக்கும் உலமாக்கள் அந்த துறையில் உள்ள உலமாக்களோட இருந்து அதை விளங்கும் அவன் நல்ல கோவில போட்டி வருவான் கெட்ட வேலையை செய்ய நல்ல கோவில வருவான் நல்ல தோற்றத்தில் வருவான் பெரிய ஒரு அவுளியா பெரிய ஒரு நாளா அல்லாஹ் ஏதோ நெருக்கமான வரையில அவர் கையெழுத்தினா துவா உடனே கபூல் அப்படியா முத்தஜா முத்தாவாக இருந்தார் பிசுல இருந்தார் அவரை பேசுறாங்க பெரிய அவரே இருந்து கொண்டார் அப்படி தெரியாது சொல்லுவாங்க ஒவ்வொரு பார்த்து சொல்லுவாங்க அப்படியா மேலான வெளியமான சகோதரர்களே கூட்டாளி அந்த நாட்டில இருந்த அந்த அநியாயக்காரர்கள் மத்தியில் ஒரு யுத்தம் நடக்க இருந்தது அந்த நேரத்தில் அந்த அநியாயக்காரர்கள் அந்த அந்த ஊர் மக்கள் இவர்கிட்ட வந்து சொன்னாங்க நூத்தாலேஸ்வரம் அவங்கள படையோட வராங்க எங்களை அடிச்சு நொறுக்கி எங்களை ஊரை பிடிக்க போறாங்க நீங்க அவன் தோக்கணும் நாங்க வெற்றி அதுக்கு துவா செய்யும் இந்த மனிதர் கல்லாமை பாதுகாப்பு எனக்கு துவா செய்யலாம் ஏன்னா மூசாவுடைய மார்க்கம் அனைவலாம் ஏத மார்க்கமும் ஒன்று அவருக்கு எதிரான துவா செய்யலாம் இதுல நீங்க துவா செய்யலாம் இவருக்குதான் நான் இஷ்டமான செஞ்சுட்டு இதுல இது கேட்கறது நல்ல மாதிரி துவா கேட்கறது நல்ல மாதிரி சரியில்லையா அல்லா கிட்ட நான் இஷ்டமான செய்கிறேன் நனவை தேடி சொல்லு அவங்க உடைய இல்லை விரட்டி கொண்டே இருந்தாங்க அதிகாரத்தை கொடுத்தாங்க துரியாவும் வச்சாங்க மனைவி அவரோட சரியான மகப்பத் மனைவியோட இவர் சரி மகப்பத் அப்படி மாவுலா மனைவிய புடிச்சு விஷயத்தை அமைச்சாங்க அப்படி நினைக்கிறாரு உங்களது வெற்றி காரியங்களை சாதிக்கிற வேலையை நினைக்கிறாங்க அவர் சொன்னா கேட்டுக் கொள்வார் கடைசியா இக்கட்டான நீண்ட சம்பவம் இக்கட்டான கட்டத்தில் அவர் அந்த மலைக்கு மேலே ஏறுதான் கழுதைக்கு மேலே ஏறி ஏறுதான் துவா செய்யறதுக்கு மலக்குமார் தலைமையுடைய முகத்தை தட்டி தட்டி விட்டாங்க இவர் திரும்பி இறங்குறது அவர் அவங்க சுயமாக நீங்க வெற்றி பெறி அதே போல அவங்க செஞ்சார் அதே போல வந்து ஒரு ஒருத்தர் ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்டார் இதனால் ஈடுபட்டார் பதினேழாயிரம் பேர் மொத்தம் போனார் இல்லை இந்த பெண்கள் விஷயம் வீட்டுக்கு தேவையான இதேகள் நானும் உங்களோட மாளிகா நினைச்சு கொள்ற எனக்கு ஒரு கேள்விங்க எங்களோட வீட்டுக்கு தேவையான பெண்களும் அத்தியாவசியத்தையும் கூறையிலும் வரையணும் எல்லாம் செய்ய வீட்டு மரக்காய் தேவரக்காய் தேவ சாமான்கள் நாங்களே அதுதான் அழகு எங்களை பெண்களை இந்த பசார் வழியா இல்லை ஒரு மாப்பிள்ளைக்குள்ள கண்ணியம் இல்லை மாப்பிள்ளையில பொறுப்பு மாப்பிள்ளை விளம்பணும் பெண்கள் எங்களுக்கு தெரியும் பெண்கள் எல்லாமே துணியா லாபங்களே பெண்கள் புகாரி தெளிவான وسلفنا وما خلق بعضي في البلاد இந்த உலகத்துல ஆண்களுக்கு நான் விட்டுட்டு போகக்கூடிய பித்தினாங்கள்ல பெண்களுடைய பித்தினாவை விட பயங்கரமான பித்தினா ஆம்புலன்ஸே ஒன்று இல்லை இங்க என்ன நடந்துச்சு சம்பவம் சொல்லப்பட்ட சம்பவம் சும்மா அவரை சொன்னது அல்ல ஆளான குரான் அதே சொல்லி காட்டுங்க இருந்தார் அல்லா நபி அப்ப நாங்களும் சொல்லி காட்டுவோம் மக்கள் பெண்கள் அழகானவங்க இருக்கிறார் பொதுவாகவே பெண்கள் கவர்ச்சிதான் ஹதீஸ்ல வந்து எனக்கு தெளிவாக ஒரு பெண் வீட்டை வெளியேறி போகலே அந்த பெண்ணை செய்தான் அலங்கரிச்சு பார்த்தாங்க பார்வை இதான் ஒரு ஆண் ஒரு பெண்ண கண்ணால பார்த்து ரசிக்கிறார் ரெண்டு கண்ணும் சினா செய்து கண்ணுடைய சினா صحيح مسلم ورسي حديث ما من مسلم ينظر الى محاسن امراه ثم يعظ بصره الا اخلق الله له عباده يجد حلاوتها رواه مسلم எந்த ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணுடைய அழகு அவருடைய கண் பார்வைக்கு பட்டு உடனே அவர் பார்வை அல்லாவுதான் சாட்சி கொள்வாரேடா அந்த முஸ்லிமுக்கு ஒரு விவாதத்தை ருச்சியை கொடுக்காம விட மாட்டார் வாதத்தை யாருக்கு முன்னோர்களுக்கு பற்றி ரெண்டு ரக்காத்து ஒரே ஒரு இவரே கருதிக்கிறார் தப்பீர் எதிராக இல்லாத பின்னால் சுண்ணத்து ரெண்டு ரக்காத்தோட சுபவுடைய பாகத்தை தான் அப்படி தெரியாத இருந்திருக்கிறார் எதுல இன்பம் தொழுகையில இன்பம் குரான் ஓதுறதுல இன்பம் திக்குல இன்பம் அல்லாத தீனுக்கு பாடுபடல இன்பம் உயிர் கொடுக்கிறதுல இன்பம் فإن معي قوما يحبون الموت كما تحب العادم الخمر تعليم ابي وقاص رضي الله عنه அவங்களோட பேச்ச பாருங்க அந்த ஈராக் நாட்டுக்கு யுத்தத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டு தலைவருக்கு எழுதின காகிதத்துல ஒரு துண்டு தானே எதிரோட இருக்கிற கூட்டம் எப்படியாப்பட்ட கூட்டம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் மது அருந்துவது குடிப்பது எப்படி இருந்தமோ மவுத்த ருசிக்கக்கூடிய ஒரு கூட்டங்களியோடு உங்களுக்கு புதிய எப்படி இருந்தமோ அது அனுபவத்தில் இருந்தமோ மவுத்த ருசிக்கக்கூடிய ஒரு கூட்டங்களியோடு அவங்களுக்கு மவுத்தாவதில் அவ்வளோ இருந்தோம் எப்படி வார்த்தை அடி மவுனெல்லாம் கலந்துட்டாங்க இந்த வார்த்தையை கேட்டதோட நாங்க இன்றைக்கு என்ன செய்யறோம் சாபத்தை தான் வீடுக்கு செலவழிக்கிறத இன்பம் கஷ்டங்களை அல்லாவுக்காக சரித்து கொள்றதுல இன்பம் தொழுகையில இன்பம் பிரான் திலாவத்துல இன்பம் இன்பம் அவரை சொல்றாங்க போல இன்பம் இன்பம் கட்டினோட இன்பம் இன்பம் குடியில இருந்தோம் கொலையில இருந்தோம் உள்ளங்கள் இருந்தாலே உள்ளங்கள் இருந்தாலேனா கருப்பாடினா அவங்களுக்கு அதுக்கு அப்பத்திட்டு மாற்றம் வந்தேன் அல்லா எங்கள் அனைவருடைய உள்ளங்களை வெளிச்சமாக்குவாங்க அவன் அவன் அவன் வயசால் நான் அவர்கிட்ட உதவி கேட்டேன் என்னைய பாம்புட்டு விளக்கி ஒன்று என்னைய பாதுகாங்க அந்த வயசாலி சொன்னால் என்னால உதவிய பாதுகாக்கலாம் ஏனென்றால் நான் விலகீனமானவன் அந்த பாம்பு சக்தி வாய்ந்ததை என்னை அலசி பார்த்தேன் சொல்றாங்க ஓடி ஓடி ஓடி நகரத்துடைய விழுந்து ஓடும் மணி அங்கிருந்து ஒரு சத்தம் வந்தது நீ இந்த இடத்துக்கு உள்ளவனாக திரும்பி ஓடி நான் திரும்பி ஓட ஆரம்பித்தேன் சம்பவத்தை சொல்லி விடுகிறார் காலையில் அந்த சொல்றார் அந்த காவு இரவு கனவு கண்ட அந்த பாம்புடைய பயப்பெண்ணை நான் அன்னையோட சௌபா செஞ்சேன் இஸ்தபா செஞ்சேன் பாவங்களை விட்டேன் அல்லா இருக்கிறார் அதனால ஏதா இல்லை யாரும் நினைக்க கூடாது எங்களை எல்லாம் மன்னிக்க போறார் சிலவங்க பேசுறாங்க எங்களோட பேசுவது அதுல நாங்க செஞ்ச கர்மங்கள் நாங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் பண்ணி சகாபாக்கலையா அவங்க பெற்ற உள்ள உங்களோட உள்ள கதற கதற புளியில வச்சு மண்ணை குத்தினவங்க முடியல அவங்கள போல யாரும் இல்லை தினால அவங்கள போல யாரும் இல்ல கொலையில அவங்கள போல யாரும் இல்லை பாவ சொல்றார் மனிதர்களே கீழ்த்தரமானவர்களா மிகச் கேவலமானவர்களா நான் இருக்கிறேன் அல்லா இஸ்லாத்துடைய அதனால எனக்கு உங்களுக்கு ஏதோ மாற்றிக்கொள்ள கிடையாது இதை வாழ்க்கையை மாற்ற கேளும் நாங்கள் அல்லா விரும்பக்கூடிய நல்லடியா நாம ஏறும் ஏறு சத்தியமா ஏறு ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله ஈமான் கொண்டவங்க அவங்களுக்கு இன்னும் அல்லாம பயப்படக்கூடிய நேரம் வர இல்லையா எப்ப திரும்ப போறீங்க எப்ப உங்களோட பாவங்களை விட போறீங்க எப்ப உங்களோட சினா விட போறீங்க எப்ப உங்களோட புதிய விட போறீங்க உங்களோட பெற்ற பாவினைகள் எப்ப விட போறீங்க எப்ப உங்களோட அநியாயங்கள கொலைகளை விட போறீங்க எப்ப திருந்த போறீங்க எவ்வளவு அன்பா கேட்கிறாங்க என்னைய பார்த்து உங்களை பார்த்தீங்க யாரை குறிப்பிட்டு நான் சொல்ல இல்லை எதிர்களே பேசிக்கொள்வோம் இது தான் அதிகமா யாரை தாக்குறது யாரை நோய்க்கிறது யாரை வெட்டுறது சொல்றது இல்லை நாங்க எங்களை வேலையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம் நாங்க எங்க இருக்கிறோம் எங்க இருக்க வேண்டும் எங்க இருக்க வேண்டியோம் எங்க அது மாதிரி ஒரு ஒரு சிந்தனையை உருவாக்க இந்த நேரம் பயம் கருவில்லை வெளியேற்குரிய மேலாண் சம்பாதிகளை நடக்க உள்ள அதையான் அந்த சௌபாவுக்கு ஒரு சந்தோஷப்படுறாரு அதையான் கையெழுத்தினாலே அவன் சந்தோஷப்படுறாரு அவன் கொடுத்து சலிக்கிறவன் இல்லை அவன் கதானால இல்லை ஏழுதின கைய வெறும் கையாக நல்லா வெக்கப்பட்டான் என்று சொல்லுகிறான் அவன்தான் எனக்கு உடனே பார்த்து கிடைக்கல அந்த வார்த்தையும் வாங்கிவிட்டார் அதில் அவதரிக்கிறேன் அவசரப்படாம இருக்கிற வரைக்கும் துவாலாம் அவங்க செய்வாங்க அவசரப்படும் டைம் இருக்கு கேட்டது உடனே கிடைக்கும் அல்லது கேட்டது ஒரு தொடங்கி கிடைக்கும் அல்லது கேட்டதுக்கு பதிலாக வேறொரு நல்ல நல்லா தருவார் அல்லது கேட்டதுக்கு பதிலாக வரைக்கும் ஒரு தொழிலேருந்து பாதுகாப்பார் இந்த நாளும் இல்லைன்னா அஞ்சாவது ஆக்கிரத்துல தருவார் கேட்ட துவாக்கள் ஆக்கிரத்தை அதனால் வெளியே சகோதரர்களே அல்லாவின் நல்லே பெரியவர்களே அல்லா எனக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் பொழுங்குல மாஷாலா பொழுங்குல இருக்கிறோம் பயான்கள் வரக்கத்தான் நடக்குது ஆஹ் மாஷாலா பழைய பொழுங்கு இல்லை முந்தைய ஆண்கள் பொழுங்குக்கு வரவே பயம் பொழுங்குக்கு போனா எல்லாம் கெட்டு போவாங்க எல்லாம் சீரழிஞ்சு போவாங்க இப்ப பொழுங்க தேடி வாழாங்க இங்க மதுரத்தாக்கள் இருக்கு உலமாக்கள் இருக்கிறாங்க நல்ல பயான்கள் இருக்கு பல தீவுடைய முயற்சியில் நடந்து கொண்டிருக்கு பெண்களுக்கு பயான்கள் ஆண்களுக்கு பயான்கள் நல்ல குரான் பிள்ளைகளுக்குள்ள குரான் மதுரத்தாக்கள் எல்லா அடிப்படையிலையும் மாஷா அல்லா அல்லா உலமாக்களுக்கு நாங்கள் செய்யணும் அவங்க அடிக்கடி ஆலோசனைகள் பண்ணி இந்த தீனுடைய உழைப்புகள் தீனுக்காக பல முயற்சிகள் இவர் ஊர்களுடைய முன்னேற்றம் இவர பெண்களுடைய முன்னேற்றம் இவர வாலிபருடைய முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லா புத்திமதிகளும் எந்த ஒளிவும் மறைவும் இல்லாம தெளிவா பச்ச பச்சையாக இருக்கும் எவங்க கல்விக்கு பயந்து இல்லை எவங்க அதிகாரத்துக்கு பயந்து இல்லை அல்லாத சிந்தனையோட அல்லாவுக்கு பயந்து உண்மையை எடுத்து சொல்லக்கூடியவன் அல்லாஹ் தெரியா தெரியாதே நல்ல நல்ல நல்ல மக்கள் இருக்கிறார் இருக்கிறார் நல்ல சீருடைய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறார் சகோதரர்களே எங்களை யாராலும் ஒன்றும் செய்யலா நாங்கள் தீவோட இருந்தா எங்கள்கிட்ட வீடு இல்லையா எங்கள்கிட்ட என்ன படல பட்டால மாற்றி அதிகாரம் இருந்தோ வேறு இதுதான் எங்களை தொடர்பு அல்லாவோட ஒழுங்கு அறிக்கலையா எங்களை பழக்க எங்களை எங்களை நல்ல எங்களை வாங்க எங்களை சம்பாதிப்பு சுத்தமா இருக்கவேடா எங்கள் அடிப்படையான அமல் விதிய விதியெல்லாம் தொழுவோம் கட்டாயம் எல்லாமே விதிய விதிய தொழுவுறே அஞ்சு நேரம் தொழுதைய மட்டுமாவது சரியா பேருதலாக இமாம் ஜமாத்தோட உரிய டைம்ல உள்ளச்சத்தோட முறையா தொழுவோம் அதே போதும் எங்களோட வாழ்க்கை அல்லாட உதவியை பார்க்கணும் தெரிஞ்சவங்க அழகி கொண்டே அல்லாஹ் வருமானங்கள் துப்பதா இருக்கும் சிಲ್ಲು ಮುಳ್ಳು ಮೋಸಡಿ ಏಮಾತ್ರ ಪೊಯ್ ಕೊರತೆ ಅದು ಒಂದು ಬಹುಮಾನ ಹೊಂದಿದ್ದೆಲ್ಲ ಎವರೋ ತಾ ಅಮಲ್ ಚೆಂದಿ ದುವಾಕ ಕಬೂಲ கலந்துட்டா துவா மேல போவார் முதல் அமல்ல முதல் வாரத்துக்கு அமல போவாதுன்னா அதனால வருமான யாரு வேளாண் சவர்களே அல்லா இருக்க முடிவு நாங்க சும்மா அதற்கு கூட தேவை இந்த தாழ்ந்த அல்ல விஷயம் இருக்கு இந்த தாடி இதெல்லாம் தொடராயிருக்கட்டும் தீனாராயிருக்கட்டும் திருகமாயிருக்கட்டும் ருபீட்டாயிருக்கட்டும் இது நசிலவு அர்ச்சனை செய்தார் நசில தயார் செய்யார் வெற்றிலை யார் தயார் செய்யல வானொலி அமைச்சர் கல்லியை அச்சடிக்கிற வெற்றில மனிதன் தான் தயார் செய்யும் அவனே அச்சரிக்கிற வெற்றில தயார் செஞ்சு அந்த நோட்டை போட்டு அடிச்சிருக்கிறான் அது ஒரு தெரியல அதே தயாரிக்கிற வெற்றிலே தான் தயார் செஞ்சாங்க இப்ப சொன்ன சரீரம் ஒண்ணு செய்யல அதனால தாழ்ல இல்ல விஷயம் விஷயம் எங்க இருக்கா அல்லாட அல்லாவோட எங்களை தேவைகள் ஒழுங்கா இருக்க வேண்டாம் எங்களை பழக்க வழக்கங்கள் அமளி வாதங்கள் பொருட்கள் வாங்கல் வருமானங்கள் துப்புரவா இருக்க வேண்டாம் எங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சத்துல அல்லா மறக்கத்தை போகும் மறக்கத்தை ஆனா தேவைப்பட முடியும் அதுதான் சின்ன சம்பா சம்பளம் சின்ன வருமானம் சந்தோஷமா இருந்தா கேட்டா கூட ஆச்சு நான் வழக்கத்தா இருக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவர் சொன்னார் ஒரு நாளைக்கு அஞ்சூறு ஆயிரம் ரூபாய் இருக்கிறவர் சின்ன ஊட்ட பெரிய இல்ல இல்லை இந்த கூலியில கட்டில இல்லை இந்த இரும்பு துண்டு பெரிய வாகனம் சின்ன வாகனங்களை இல்லை இந்த சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளை இல்லை பறக்கத் என்பது எங்களை கண்ணுக்கு மறைவான அல்லாத உதவி அது அல்லா சொன்னா சொல்றானே இமானும் பக்குவமாக இருக்கிறதா ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் இருந்தா வரக்கத்து பூமிகளுடைய வரக்கத்தை வாசம் வருது அதனால கன்னியாகுமரிய வேளாண்மை அவங்களோட சொந்த வாழ்க்கையில காவல் பயான் முதல் எனக்கு அவங்க கூட்டு சூழல் உள்ளே அமானிதமா சொல்லி எங்களுக்கு தெரியும் முந்தி காலங்களில் பல பிரச்சனைகள் எங்களை பகுதியில் இருந்துச்சு அந்த பிரச்சனைகள்ல ஏதோ பிரச்சனைகள் சாதாரண பட்டவங்க அவங்க விரும்பி போவதில்லை அப்படி ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னா இங்கதான் ஒரு சகோதரர் சொன்னார் என்கிட்ட அதுல நாங்க ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாகணும் தெரியுமா நாங்க ஓய்வு படிச்சில்லை நாங்க ஓய்வு படிச்சில்லை எங்களுக்கு ஒரு முயற்சியில தந்தா ஒரு புரியாது பாடத்துல தந்தா இந்த வேலையை செஞ்சுட்டு வாங்க இவனுக்கு அனுப்பிட்டு வாங்கினாங்க நாங்க அந்த வேலையை செஞ்சுட்டு வந்தோம் அதை மாத்த நினைச்சு உயர் திங்க அது போல அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும் மக்கள் எதிரே இருக்க பாதிக்க ஆரம்பிச்சா இது மாண்டு போனவங்க சொன்ன ஒரு கருத்தை நான் உங்களுக்கு எனக்கு நேரடியாக சொல்ல கருத்தை அதனால கண்ணியத்துக்குரிய மேல சகோதரர்களே எங்களுக்குள்ளே மாநிலம் நாங்க போடுற எல்லாம் போட்டுக்கொண்டு எங்களுக்குள்ளே நல்ல பிள்ளைகளாக நடக்குமா நான் நடத்தைகள் உண்டாகும் நாங்க முறையா நடந்து சரியான நுணுக்கம் சரியான அறிவு சரியான விளக்கம் உள்ளே இந்த தேவையான பிள்ளைகளை நாங்க சரியான சக்கில போடணும் வேதாந்தம் இந்த பிள்ளைகளை சரியான வழியில் அனுப்பிக்கிறோம் இந்த பிள்ளைகளை நல்ல ஒழுக்கமா வளர்த்து எடுத்துக்கவேண்டா நான் இணையாத உள்ளால செய்யலாத வேலைகள் இந்த பிள்ளைகள் செய்வாங்க நல்ல வேலைகளை செய்வாங்க நான் நீங்கள் கபூர்ல இருக்கோம் இந்த பிள்ளைகள் கையெழுத்து கேட்கிற துவா அவ்வளவு அதனால கண்ணியக்கூடிய வேளாண் சகோதரர்களே பெரியவர்களே காலங்கள் நேரங்கள் ரொம்ப வேகமா போய் கொண்டிருக்கிறது திருத்தங்கள் மாற்றங்கள் அவசரமா வர வேண்டியிருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு தெரிய எனக்கு உங்களுக்கு நல்ல தெரிய விஷயம் ஹார்ட் அட்டாக் சர்வ சாதாரணம் சின்ன சின்ன வயசுல மவுத்தாவுறாங்க கேன்சர் நோய் சர்வ சாதாரணம் கிட்னி பெயிலியர் சர்வ சாதாரணம் சீனி வியாதி சர்வ சாதாரணம் பயங்கரமான நோய் அல்ல எல்லோரையும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பைக்கிற மனுஷன் அவர் திடீரென்று மூத்தாருனால என்ன திடீரென அவரை கிட்டு நாட்டெல்லாம் பெய்தர் ஆகின அந்த மனுஷன் வீட்டுக்கு ஆகி போறாரு அந்த அந்த அவசர மனைவி மக்கள் அவரை பொருட்களை நாம் அவங்கள தெரியல அதனால இந்த தவறான காவிரைகள் எங்களோட ஊர்கள்ல எங்களோட குழுங்கள விசேஷமா பயங்கரமா பரவிக்கும் ஏன் அன்ப இன்பத்துக்காக நான் நான் எங்களோட சமுதாயத்தை நாசமாக்குறேன் நல்லது எனக்கு பிடிச்சா நல்லாயிரு எனக்கு இந்த பாவியை பாவிச்சா நல்லாயிரு எனக்கு அதுல சொர்க்கம் இருந்தது எனக்கு அதுல இன்பம் கிடைக்குது நான் இப்ப எனக்கு பாதிப்பு இல்லை இப்ப நான் அடித்துக் கொண்டிருக்கிறேன் இப்ப இந்த பாவினைகளை பாவிக்கிறேன் நான் இன்பம் கண்டு கொண்டிருக்கிறேன் அது சேர்ந்து சேர்ந்து உடல உடலுக்கு எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லாம போக்கல அது பயங்கரமாக போயிட்டு அப்ப என்ன நடக்கும் ஏதை பொறுத்திருக்கிற மனை மக்களை யாரும் பார்ப்பாங்க இன்னைக்கு அம்மாவோட கொண்டாடி கீழே பார்க்கும் போதே பெரிய பாடாயி அது போல சம்பாதிக்கிற கஷ்டமாயி பாவம் உள்ள பொறுப்பா இருந்தே கலாயத்து கஷ்டமாயிருக்கு அப்ப நான் விட்டு காவி கட்டுக்கு காவிதான் எந்த உள்ள முக்கியத நாங்க எங்களுக்கு ஆதரவு வாழ்க்கை எங்களை இன்பங்களை தியாகம் செய்யும் எங்களை விருப்பங்களை தியாகம் செய்யும் மனைவி மக்களுக்கா குடும்பத்துக்கா சொந்த பந்தங்களுக்கா தாய் தந்தையர்களுக்கா சமுதாயத்துக்கா எங்களுக்கு எத்தனை ஆசைகள் வரும் அந்த ஆசைகளை காதலிக்கிற போது மிதிக்கும் ஏன் நான் ஒரு பெரிய நோக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பெரிய ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற இருக்கிறேன் நான் ஒரு பெரிய பொறுப்புள்ளவன் அல்லா குரான்ல சொல்ற நீங்க எல்லாரும் பொறுப்பு நவீனதெல்லாம் சொன்னாங்க நீங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள் உங்களோட பொறுப்புல பற்றி அதனால் அல்லாஹ் திரும்ப செய்வார் அல்லாஹ் மேலான கூலிகளை தருவார் நான் ஒரு சப்ஜெக்ட பேசுக்கு வந்தது அதை பேசவே கிடைக்கல அதை சொல்லி முடிக்கல ஒரு பெரிய ஒரு பொறுப்போடு தான் உலகத்துல எங்களை நாட்டுல கிட்டத்தட்ட மேலான சவர்களே ஒரு ரெண்டரை கோடி மக்கள் வாழ்றாங்க முழு உலகத்திலே எழுநூறு எழுநூத்தி ஐம்பது கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க முழு உலகத்திலே முஸ்லீம்கள் எண்ணிக்கை ஒரு நூத்தி அறுபத்தி மூணு கோடி மக்கள் இருந்து சொல்றாங்க அவ்வளவு பேர் முஸ்லீம் வந்தாங்க இந்த முஸ்லிம் அல்லாத மக்கள்ல அவங்களோட விஷயத்த நாங்களே கவனித்தோம் இன்னைக்கு எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வர தயார் இஸ்லாத்துக்கு வந்தவங்க நாங்க ஆதரிக்க தயார் இல்லை அதுக்குள்ள ஏற்பாடு இல்லை நேற்று நான் மேம்பாட்டு போய் கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு வாலிபர் சொல்றார் எங்களை ஒருத்தர் இஸ்லாத்துக்கு பேசினார் இன்னொரு இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர் நாங்களே நின்று கொண்டிருக்கிறார் ஒரு திரும்பி போனாங்க ஏன் தெரியுமா இந்த வந்தவங்களுக்கு ஒரு அரவணைப்பு இல்லை ஆதரிப்பு இல்லை அவங்க கல்யாணம் செஞ்சு கொடுக்க தயார் இல்லை எடுத்து பாருங்க வரலாறு திருஷ்டி எடுத்து பாருங்க இல்ல நாமா உமரபியல்லாவுடைய பரம்பரை உமரபியல்லாவுடையா அவரே இஸ்லாமுக்கு வந்தோம் அவமக்கள் இஸ்லாமுக்கு வந்தோம் எல்லாம் வந்தவர் ஏதோ முந்தி வந்துட்டாங்க அவங்கள அப்படியே வைக்கிறோம் நாங்க அதனால இஸ்லாத்து இவங்க இப்ப இப்ப வாங்க இது எதற்கு மட்டுமா இந்த குரான் நபி எதற்கு மட்டுமா மனித சமுதாயத்துக்கு நல்லா குரான் மனித சமுதாயம் அங்க ஒரு மனித சமுதாயத்திலே வாங்கும் ஒரு அந்நிய சகோதர பள்ளிக்குள்ள வந்தா அது வாங்க வேண்டும் ஏன் வாங்க வேண்டும் ஏன் ஆதாரம் நீக்கிற வாங்க வேண்டும் ஒரு அந்நிய சகோதர மதிப்புல வந்தா அந்த கால கலைக்குள்ள வாங்க அது மாதிரி இந்த கிடப்பாங்க முக்கியமான பள்ளிவாசல்களுக்கு வெள்ள காலத்தில் வந்து நிற்கிறாங்க வெளியேற்று கொண்டு வேண்டியிருக்காங்க நாங்கள் அவர்களுக்கு வெளியேறும் நீங்க ஒழுக்கமா உடுக்கணும் உடுப்பு வந்து பொம்பளை வந்து பார்க்க காலத்துல என்னோட வந்து இருப்பான் இந்த உடுப்பு உடுப்பு அந்த வந்து வந்துப்பான் இது நாம வாழ்வாங்க அவன் நினைக்கிறேன் இவரு நேரத்தில் ஒழிஞ்சிருக்கு இவரு ஆய்வு வைத்திருக்கிறான் இவரு ஏதாவது வேலை செய்யலாங்களா அதனால தான் உடம்பு போட்டார் நபியுடைய காலத்துல மத்திய அந்த ஏன் நாங்கள் மார்க்கத்தினுடைய விஷயத்தை அறப்படையா ஏதோ கையில விலகி கொண்டு நாங்கள் இடத்தையும் சொல்லிக்கிறேன் அதனால இந்த மக்கள் இல்லாத விலக நல்ல பொருள் உருவாக்கி கொடுப்போம் இந்த வார மக்களை வரவேற்போம் பள்ளிவாசல்கள் நசிவோடு இதோட எல்லாம் கவனத்தில் இருப்போம் எங்கள் ஏரியாவில் எவ்வளவு வந்தவங்கிறார் அவங்களுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுக்கப்படுவதா ஆர்வம் படிச்சு கொடுக்கப்படுவதா அவங்களுக்கு தெரியுமா அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் என்ன அவங்க இஸ்லாத்தை விட்டுட்டு வரப்போல இஸ்லாத்துக்கு வரப்போல அவங்க குடும்பத்தை இழந்து சொத்துக்கள் இழந்து காஞ்சி என்ன இழந்துவாங்க அப்ப நாங்களும் அரவணைக்கு இல்லைன்னா திருவிழாவுக்கு கொடுத்துதான் போவாங்க முடிஞ்சதோட ஒரு வாலிபர் வாலிபுக்குள்ள அவங்க சொல்ற அதுல இப்படி ஒரு பொம்புல அவ இஸ்லாத்துல வந்து அவ கவனிக்க பார்க்க யாரும் இல்ல சுத்தி இதுவும் சொல்ற அவருக்கு இப்படி அந்த பெண் வந்து ஒரு ஊர்ல இருக்கிறா அவன் திரும்ப வரமா நாங்க எல்லாரும் ஜவாப் சொல்லுவோம் இதுக்கு ஒரு ஒரு பவுண்டேஷன் இது எல்லாரும் செய்யறது அவரு நாட்டில் உள்ள அந்த மக்கள் தக்காத இருக்க தகுதியா இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தி எல்லாத்தையும் இந்த வெளிச்ச போய் சேரணும் எல்லாத்தையும் இன்டாக்ட் கிடைக்கணும் எல்லாரும் பொறுப்பும் போகணும் யாரும் நடந்து போயிடக்கூடாது இருந்தா கதையுடைய இருபத்தி நாலு மணிக்கான கவலை அந்த கவலையை நானும் மிக கொஞ்சமாவது எடுத்துக்கொள்ளணும் எனவே இஷா அல்லா நான் இந்த நல்ல எங்கள் அனைவரையும் மாற்றி வைப்பாயாக யாழ்லா எங்களை எங்களை கஷ்டங்களை நீக்குவேயாள்லா அவதைகளை நீக்குவேயாள்லா நெருக்கடிகளை நீக்குவேயாள்லா எங்களை நல்ல மக்களாக்கிறியாள்லா எங்களை விட பெற்றவர்கள் எல்லாம் நல்லவர்களாக்கினாயாள்லா எங்களையும் நல்லவர்களாக்கிறியாள்லா உலகத்துடைய கடைசி காலத்துல பாவங்கள் மதிப்பிருக்கக்கூடிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா நீதான் எங்களுக்கு இதாயத்தை தகவலும் யாழ்லா நீதான் எங்கள் உலகங்களை வெளிச்சமாக போலும் யாழ்லா நீ எங்கள் உலகங்களை வெளிச்சமாக்கி தருவாயாக பாதுகாப்பாயாக பயங்கரமான நோய்களுக்கு எல்லோரையும் பாதுகாப்பாயாக அதன் பாருங்க